السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد رب العالمین صلات و السلام علی اشرف الانبیاء والمرسلین وعلی آلہ واصحابہ واتباعہ واہل بیتہ اجمعین بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولقد سبقت كلمتنا لعبادنا المرسلين إنهم لهم المنصورون وإن جندنا لهم الغالبون صدق الله العظيم அனைத்து புகழும் அல்லாஹுடைய உரித்தாருக்கும் அல்ஹம்துலில்லா சாந்தியும் சமாதானமும் முகமது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சிவதாக்கள் சாலிகங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாஹு நல்லடியார்களே அருமை சகோதரர்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நாம் அனைவரும் இன்று ஒரே விதமான ஒரு சிந்தனையிலே அமர்ந்திருக்கிறோம் இன்று இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே எங்களுடைய நாட்டில் உள்ள எல்லா பள்ளி வாயல்களிலும் பேசக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரே விதமான யோசனையில் தான் இந்த நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய நிலைமை தற்போது அப்போ அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது பெரியவர்களே சகோதரர்களே ஒன்றை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைப்போம் நாம் களிமா சொன்னவர்கள் தெளிவா சொன்ன முக்மீன்களுக்கு அல்லாவுடைய வாக்குறுதி குரானில் இருக்கிறது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது உலகத்தில் எல்லா காலங்களிலும் இரண்டு விதமான முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் இஸ்லாத்தை அழிப்பதற்குரிய முயற்சி நடக்கும் இன்னொரு பக்கத்தில் அல்லாஹுவினுடைய திட்டம் இந்த இரண்டும் இந்த உலகத்தில் அமுலாகும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் சூழ்ச்சி செய்வார்கள் அதற்கு எதிராக அல்லாஹுவினுடைய சூழ்ச்சியும் இருக்கிறது ஆனால் அல்லாஹு கயிறு மாக்கிறேன் இதுல வெற்றது ரப்புதான் அவர்களுடைய சூழ்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும் அவங்க நினைக்கிறாங்க இந்த வெளிச்சத்தை நூத்துறையிலும் இஸ்லாமியர்களை அழிச்சிட முடியும் ஆனா ரப்பு சொல்றார் அவங்க விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இதைத்தான் எல்லா இடத்திலையும் ஒழிக்க செய்வோம் இந்த வெளிச்சம் தான் எல்லா இடத்துக்கும் போக போகுது யாரும் தெரிஞ்சலாம் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹாலா மிக தெளிவாக சொல்றான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இறுதியில வெற்றி என்பது இஸ்லாமியர்களுக்கு தான் இஸ்லாமியர்கள் எவ்வளவுதான் அடிக்கப்பட்டாலும் நசுக்கப்பட்டாலும் நோவினை செய்யப்பட்டாலும் இறுதியில் தலை தூக்க போறவங்க இஸ்லாமியர்கள் தான் எங்கள அடியார்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே சொல்லி சொல்லியாச்சு இன்னமும் லகுமுல் மன்சூரூன் எங்கள உதவி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏந்த உதவி அவர்களுக்கு தான் எங்கட ஆக்கள் தான் எங்கேயும் வெத்துவாங்க அடுத்தவங்க மிகச்சிட்டாங்க என்பது போல கண்ணுக்கு தென்படலாம் ஒரு நாளும் அது உண்மை அல்ல நிச்சயமாக இஸ்லாமியர்களை ஒரு நாள் தலை நிமிர செய்வான் இது குரானுடைய வாக்கு ஈமான் கொண்ட எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு அளவான விடயம் இந்த குரான்ல மட்டும் இல்ல நாங்கள் ஜபூரிலே எழுதிட்டோம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் கனிமா சொன்னவர்கள் தான் இந்த பூமி ஆளக்கூடியவர்கள் கனிமா சொன்னவர்கள் தான் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே ஆரம்பமாக எங்கள உள்ளத்தில இந்த விடயத்தை பதிய வைப்போம் இந்த உலகம் துன்யா களிமா சொன்னவர்களுக்கு நிலைமைகள் பலவாறு இருக்கலாம் நிலைமைகளை கண்டு நாம் பின்வாங்க கூடாது பயந்து போகக்கூடாது எங்களோடு எங்களுடைய இரட்சகர் இருக்கிறார் அல்லாஹுடைய உதவி எங்களோடு இருக்கிறது அல்லாஹுடைய வாக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரு நாளும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் களிமா சொன்னவர்களை அடியோடு இல்லாமல் ஆக்க முடியாது அவர்கள் தான் ஒரு நாள் தலை தூக்கி நிற்க போறவங்க எனவே பெரியவர்களே எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்க நாட்டுல ஒரு அசாதாரண நிலையிலே கைமா சொன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனசுக்கு பாரமான நிலைமை இருந்தாலும் கூட இந்த நேரத்துல மிச்சம் நிதானமா நாங்க எல்லாரும் இருக்கணும் முதலாவது எங்கட வார்த்தைகளால எங்கட ஈமான நாங்கள் வரி கொடுத்துடப்படாது ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகள் வெளிவரக்கூடாது இப்படி இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதே நாங்க இப்படியே செஞ்சு வச்சிருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு வர வேண்டிய தேவை இல்லையே இமாதிக்கு மாற்றமான பேச்சு பெரியவர்களே இந்த நிலைமைகளை முன்னால வச்சு எங்களை ஈமான பறிகொடுத்து நஷ்டவாதிகளா மாறிவிடக் கூடாது அதனால் எல்லாமே அல்லாவுடைய நாட்டத்தில்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமிக்கு மேல ஒரு இல காஞ்ச இல விழுகிறதா இருந்தாலும் ரப்புடைய அனுமதி இல்லாம கீழே விழ ஏதாவது இந்த உலகத்துல எங்க அடிபட்டாலும் எந்த இடத்துல எப்படியான நிலைமைகள் வந்தாலும் ரப்புக்கு தெரியாம இல்ல இருந்தாலும் நிகழ்வுகளுக்கு பின்னால் அல்லாஹ் நிறைய பயிர்களை மறைச்சு வச்சிருக்கிறார் அதைகளை கண்ணுக்கு விளங்கவில்லை அதனால நாங்க பல மாதிரி யோசிக்கிறோம் பல மாதிரி பேசுறோம் ரப்புடைய நாட்டம் இல்லாம இந்த மூவிக்கு மேல ஒன்றும் நடக்கலாது ரப்புடைய இல்முக்கு அப்பாற்பட்டதாக ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அதனால ரப்புடைய முடிவில் உள்ளது மட்டும்தான் இந்த பூமிக்கு மேல நடக்குது என்ற உறுதியான நம்பிக்கைகள் உள்ளத்தில் வரணும் பெரியவர்களே இந்த சூழ்நிலையில நாங்க எடுக்க வேண்டிய இன்னும் ஒரு ஆகப்பெரிய முடிவு எங்களோட ஒற்றுமையை நாங்க பறிகொடுத்திடப்படாது நான் வேற இயக்கம் அவர் வேற இயக்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் கட்சி வேற அவருடைய கட்சி வேற இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு முடிவாக அமையட்டும் இது எல்லாரும் கனிவா சொன்னவர்கள் நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் ஒரே கொடிக்கு கீழால் அணிப்போம் ஒரே கனிவாவுக்கு கீழால் அணிப்போம் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழாக நிற்போம் இருந்தால் மட்டும் தான் இந்த உலகத்தில் சாதிக்கலாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களை கீழே போடுறதுக்கு அவங்க கையாளுற ஆகப்பெரிய ஆயுதம் இஸ்லாமியர்களை உடைக்கிறாங்க பிரிக்கிறாங்க வேறு வேறு கூட்டங்களாக ஆகுறாங்க நாங்களும் அதுக்கு ஆளாகிறோம் அல்லாவின் நல்லடியார்களே இந்த நாட்டு முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு கலிமாவுக்கு கீழால் நான் ஒரு முஸ்லிம் என்பதை மாத்திரம் பார்த்து கீழால் அனுப்போம் என்றால் நிச்சயமாக எங்களை யாராலும் அசைக்க முடியாது ஒற்றுமைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது கயிறு என்று சொல்லுகிறது கயிறு என்று சொல்லுகிறது ஏன் அந்த வார்த்தை ஒரு கும்பு அது துன்பம் இருக்கும் பொழுது அதால ஒரு அற்பமான பிராணியை கூட கட்டுப்படுத்த முடியாது பல துன்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு அது கயிறாக மாறிவிட்டதா யானையை கூட அடக்கலாம் தனி மனிதனாக இருந்து வெறும் ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து எதையும் சாதிக்க முடியாது களிமா சொன்னவர்கள் அனைவரும் ஒன்று சேருவோம் ஒற்றுமையாக வாழுவோம் எல்லா விடயங்களிலும் ஒன்றுபடுவோம் நிச்சயமாக சாதிக்கலாம் எங்களை வீழ்த்த யாராலும் முடியாது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை ஞாபகம் செய்கிறேன் மிக குறுகிய நேரம் இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகம் செய்கிறேன் இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அலமதுல்லா மனசுல ஒரு சில கலக்கங்கள் இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறோம் எங்கட களிமா சொன்னவங்க வேறு சில பகுதிகள்ல கண்டி பகுதியில திகன பகுதிகள்ல தாக்கப்பட்டிருக்கிறாங்க இழந்திருக்கிறாங்க பல வருட காலம் சம்பாதிச்ச ஒரு சொத்தையும் ஒரு சில மனுஷியாளர்களுக்குள்ளால் இழந்திருக்கிறாங்க நேற்று கோடீஸ்வரனாக இருந்தவர் இன்று கை நீட்டி எடுக்க வேண்டிய நிலைமை கேட்க முடியாது வெளியமாக வாழ்ந்தவர்கள் கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தேவையை யாரிடமும் சொல்ல முடியாது அல்லாஹின் நல்லடியார்களே மிக பெரும் தேவையோடு இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் மாற்று கருத்துக்கும் இடமில்லை மிக தேவையோடு தாக்கப்பட்டவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் தாக்கப்பட்ட ஒரு சில வீடுகளாக இருந்தாலும் அவர்கள் மட்டுமல்ல தேவையோடு இருக்கிறார்கள் தாக்கப்படாத வீடுகள் கூட அன்றாடம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மாச கணக்கில் சாமன வாங்கி அவர்களால போட முடியாது இன்றைக்கு உள்ள சாமன அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் நாளைக்குரிய சாமன் பொருட்களை வாங்குறதுக்கு கடைகள்ல கூட பொருட்கள் இல்லை கஷ்டப்படுறாங்க சின்ன புள்ளகள் பால் கேட்டு அழுகிறாங்க பால் வாங்குறதுக்கு கடையில இல்லை வெளியே போக முடியாது குழந்தைகள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள் கல்வா சொன்னவர்கள் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு உதவவில்லை என்றால் எங்களுடைய உணர்வுகள் என்ன அல்லாவின் நல்லடியார்களே கவலை எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரும் துவா செய்கிறோம் எங்களுடைய துவாவோடு நாம் முடித்துக் கொள்ளக் கூடாது என்னால் என்ன செய்யலாம் நபிசல்லாஹு அலைஹி யாருக்காவது கஷ்டம் வருகிறதா வெறும் துவாவோடு முடிக்கவில்லை அவர்களால் என்ன செய்ய முடியும் முடியுமான அளவு உதவி செய்தார்கள் சமூகத்துக்காக முடியுமான அளவு தன்னை அர்ப்பணித்துதான் அருமை ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் களிமா சொன்ன அந்த நபியுடைய உம்மத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் இந்த உணர்வோடு வாழ வேண்டும் இதே நேரத்தில் எத்தனையோ குடும்பம் உண்ண உணவு இல்லாமல் ரெண்டு மூணு நாட்களுக்கு பின்னால வந்து சொல்றாங்க ரெண்டு நாளா சாப்பிடல எவ்வளவுதான் சொல்லாமல் அவர்களால் நடத்த முடியும் எவ்வளவுதான் எத்தனை நாட்களுக்கு சொல்லாமல் இருப்பார்கள் எல்லா கலையையும் மூடுங்க அப்படின்னு சொன்ன மூடிட்டு வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் பஜாரில் இருந்து ஓடிவிட்டார்கள் சென்றவர்கள் போன உடுப்போடு இன்னமும் இருக்கிறார்கள் அவர்களால மாற்ற முடியாது வேறு இல்லை உமா வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் சாட்சி வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் அவர்களும் அன்றாடம் உழைக்கக்கூடியவர்கள் அன்றாடம் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவர்கள் எல்லோருமா எங்க போய் எங்க போய் சாப்பிடுவார்கள் அல்ஹம்துல்லா நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் உதவிகள் செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன கொழும்பில் வாழக்கூடிய நாம் எங்களால் அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ற உறுதி எடுத்து முடியுமான அளவு கொடுப்போம் அல்ஹம்துல்லா அல்லாஹ் எங்களை சிறப்பாக வாழ வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் என்னை கை வைக்கவில்லை எங்களை போன்று எங்களை விடவும் பன்மடங்காக செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் இன்று ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் இந்த கொழும்பில் உள்ள எல்லா பள்ளி வாயில்களும் ஒன்று சேர்ந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது இன்றைய ஜும்மாவில் கிடைக்க பெறக்கூடிய வசூல் முழுக்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக அனுப்பப்படும் அதனால் என்னால் முடியுமானதை நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு முடியுமான அளவு உதவி செய்யுங்கள் அல்லாஹு தாலா யாருக்கும் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டார் உண்மையான உணர்வோடு முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்போம் முஸ்லிம்களுக்காக எங்களால் முடியுமானதை கொடுப்போம் அல்லாஹு தாலான மனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக எல்லா குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயா களிமா சொன்னவர்களை பாதுகாப்பாயா இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு இதாயத்தை வாங்குவாயா அவர்களை இதே நிலையில் மரணிக்க செய்தால் உள்ள நரக நெருப்பை அவர்களால் தாங்க முடியாது அல்லா அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக கனிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீயே ஆறுதலாக அமைவாயாக